இயேசுநாதர் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாராம் மனுமக்களோடு கூட மகிழ்ந்து கொண்டே இருந்தாராம் மனுமக்களை உண்டாக்கிறது நோக்கம் என தெரியுமா அவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களோடு கூட மகிழ்ந்து கழிவுர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக மனுமக்களை ஆண்டு உண்டாக்கி இருந்தார் அந்த மனுமக்கள் சாத்தானுடைய கலையில் விழுந்து தேவனுக்கு பகைஞர்களாக மாறிவிட்டால் என்று சொல்லுகிறது எழுதியிருக்கின்றது விகிதமான தேவனை விட்டு பிரிந்து போன மனித சமுதாயத்தை தேவனுக்கு மனவேதனை உண்டு பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுமக்களை மறுபடி தன்னோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தனக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய மக்களை இழந்து போய்விட்டோமே மறுபடியும் விட்டு லட்சிப்பதற்காக மனிதனாக தோன்றி இந்த உலகத்தில் தன்னுடைய உயிரை கொடுத்து மறுபடியும் மக்களை மீட்டெடுத்து தம்மோடு கூட சேர்க்கிறார் என்று சொல்லி நமக்கு படிப்பிக்கிறார் இயேசுநாதருக்கு ஆராதனை செய்கின்ற மக்கள் உலகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் இறைவனை மகிழ்ச்சியூட்ட மக்கள் மகிழ்ச்சியூட்டக்கூடிய மக்கள் எத்தனை பேர் என்பதை இறைவன் மாத்திரம்தான் அறிந்திருக்கிறார் ஆகையினால் அருமையான தேவஜானமே மகிழ்ந்து கழிவுற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் வந்து ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறபடியினால் நாம் இறைவனை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தனை வந்து படிப்புகிறது மன மகிழ்ச்சி உண்டு வேண்டும் என் பிரியமே ஆராதனைகளுமே அழைத்துக் கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கலாம் மகிழப்படுவதற்காக நாம் மாத்திரம் மகிழ்ந்து கொண்டிருப்பதற்காக இல்லை அவரோடு கூட நாம் மகிழ்ந்து கை கூறுவதற்காக அதை குறித்து அரசனாகி தாவிதை சொல்லும் பொழுது இதிலே கழிகூர்ந்து மகிழ்க்கணுவோம் இதில் கழிகூர்ந்து மகிழுங்கள் என்று சொல்லவில்லை கழிவூர்ந்து மகள கடவோ இறைவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கூட நாம் யாரும் கடந்து வந்திருக்கின்றோம் ஆகினால் தான் மகிழ்ச்சியோடு கருத்திற்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னிதி முன்பாடுகள் என்று சொல்லி பரிசுத்தவேத ஆர்வத்தில் மாசு தெரிந்திருக்கின்றோம் மன மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய பிரியமே என் ரூபவதியே என்று சிறு பரிசுத்தாவியானவர் சொல்வது இறைவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டுமா இறைவனுக்கு பிரியமானதுதான் இறைவனுக்கு எப்பொழுது மகிழ்ச்சி உண்டாக்கி கொண்டிருப்பார்கள் வேறு யாருக்கோ பிரியமாக இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு தான் மகிழ்ச்சி உண்டாக்குவார்கள் இது உலக இயல்பு அதனால் தான் உலகத்துக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் உலகத்தார் எதாவது பிரியப்படுத்திக் கொண்டு வாழ முடியும் ஆண்டவரை பிரியப்படுத்தவே முடியாது பிரியப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் அது முடியாத காரியம் என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் விருதை குறித்து சொல்லும் பொழுது ரெண்டு ஜமானுக்கு ஒரு ஒளி செய்ய முடியாது ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிக்க வேண்டும் அதனால் உலகத்தை சிநேகிக்கிற மக்கள் தேவனை சிநேகிக்க முடியாது என்று சொல்லி அரகன் சொல்லி இருக்கிறதாக சில மாசத்தில் இருக்கிறோம் மனமகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறதாக பரிசுத்தரதாக மக்கள் வாசிக்கிறோம் நாற்பத்தி எட்டாம் அதிகார பதினான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது பிரியமானவர்கள் என்ன செய்வார் என்று இறைவனை மாத்திரி பிரியப்படுத்துகின்ற மக்கள் பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் இறைவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்வார் என்று சொல்லி சாயாவை கொண்டு சொல்லுகின்றார் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாவிலோனிலே செய்வான் என்று செடி பரிசுத்தாவியானவர் சொல்லுகின்றார் பாவிலோன் என்றால் பாவம் நிறைந்த இடம் விக்கிரகாராதனை நிறைந்த இடம் அவ்வளவு கொடிய பாவிகள் மத்தியிலும் ஆண்டு கொண்டிருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமான தானங்கள் செய்து கொண்டிருப்பான் என்று சொல்லி சொல்லப்படும் இல்ல அவங்க எல்லாம் ரொம்ப கம்பல் பண்ணாங்க குடும்பத்தாரெல்லாம் அப்படி இருந்தாங்க ஊர்காரர்கள் அப்படி இருக்கிறாங்க அதனால தான் அப்படியானது என்ன சாக்கு போக்கு சொல்லுகிற மீது கர்த்தர் பிரிய வைக்க மாட்டாராம் கருத்தர் பிரியமான ஒரு கூட்டத்தை ஆயத்துப்படுத்திக் கொண்டிருக்கிறது என் பிரியமே என் ரூபவதியே என்று சொல்லி அழைக்கின்றபடினால் அருமையான தேவ திறமையை திருச்செவியாக கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கின்றதான நாம் உலகத்தில் யாருடைய நெருக்கங்கள் வந்தாலும் இறைவனுடைய சத்தத்தை மாத்திரமே செய்ய வேண்டும் என்று மக்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகின்றார்